பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்ற எழில் பகரின் நூற்று ஒரு கோடியின் மேற்பட விரிந்தன இல் நுழை கதிரின் துண்ணணுப்புறைய சிறிய ஆகப் பெரியோன் தெரியில் வேரியன் தொகையொடு மால் அவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் ஈற்றொடு புணறிய மாப்பேர் ஊழியும் நீக்கமும் நிலையும் சுக்கமொடு தூலத்து சூறை மாறுதத்து எரியது வழியும் கொட்கப் குழகன் முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போன் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதாம் கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற உன்னோர் பகுதி கீடம் புறையும் கிழவோ நாள்தொறும் அருக்கணில் சோதி அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திண்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்தீர் வானில் கலப்பு வைத்தோன் மீதது காலில் ஊக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்று என்று எனிப் பல கோடி எனிப் பல புறவும் அனைத்து அனைத்து அவ்வையின் அடைத்தோன் அகுதான்று முன்னோன் காண்க முழுதோன் காண்க முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல்கயிறு அணிந்தோன் காண்க காண புலி ஊறி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினைதோறும் நினைதோறும் ஆற்றேன் காண்க அன்போ கெடுவேன் இசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னது ஒன்று அவ்வையின் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்க பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க மானேகன் காண்க சொல்பதம் கடந்த கொல்லோன் தாங்க சித்தமும் செல்ல செட்டியன் காண்க பத்திவலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க வெறி பொழில் முழுடாய்வு காண்க அணு தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமை ஏதோன் காண்க அறியதில் அறிய அறியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூல் உணர்வு படைப்போன் கண்ணால்யானோ கண்டேன் காண்க அருணணி சூரக்கும் அமுதே ஆண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி நன்கா அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க புவழே கண்ணி கூரன் அவளும் தானோ உடனே காண்க பரம ஆனந்த படம் கடல் அதுவே கருமா முகிலின் தோன்றே திருஆர் பெருந்துரை வரையில் ஏறி திருத்தகே மின் ஒளி திசை திசை விடிய அன்புலம் பந்தனை வாழ் வாழறவு இரிய புயற்கோடை மாத்தலை கரப்ப நீடு எழில் தோன்றி ஒளிமிழிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுத்து முரதே மாப்பெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தள் காட்ட எஞ்சா இன்னருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடரே வெள்ளம் திசை திசை தேவிட்ட வரை உறக்க சேதற்குட்டம் கையற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் தேரினை நீ நதை தரவரும் நெடுங்கண் மான்கணம் தவப்பெருவாயிடை பருதி தளர்வோடு அவப்பெரும் தாபம் நீங்காது அசைந்தன ஆயிடை வானப்பேர் யாற்று அகவையில் பாய்ந்து எழுந்து இன்பப் பெருஞ்சுழி கொழித்து சுழித்து எம்பந்தம் ஆக்கரை பொருது அலைத்து இடித்து ஊழ் ஊழ் ஓங்கிய நங்கள் இருவினை மாமரம் வேர் பறித்து எழுந்து உருவ அருள் நீர் ஓட்டாறுவரை சந்தில் வான் சிறை கட்டி மட்டு அவள் வெறி மலர்குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டு உடை குளத்தில் நீ கொள மேல் மேல் மகிழ்தலில் நோக்கி அரிச்சனை வயலுள் அன்பு வித்து இட்டு தொண்ட உழவர் ஆரத்தந்த அண்டத்து அரும் பெறல் மேகன் வாழ்க கரும்பன கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர்க்கு அருளும் ஆதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஆட்கொள்வோன் வாழ்க தூயிரும் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினற்கு ஆரமுது அழிப்போன் வாழ்க கோரிருள் கோத்தோடு கொடிப்போன் வாழ்க உழைப்பு வாழ்க நச்சரவு காட்டிய நம்பல் போட்டி பிச்சமையேத்திய பெரியோன் போட்டி நீற்றோடு தோட்ட வல்லோன் பள்ளவும் படான் முதல் பூலனாய் காட்சியோ இல்லான் விழ்முதல் பூதான் வெளிப்பட வகித்தோன் பூவில் நாட்டான் போன்று உயர்ந்து எங்கும் ஒழிவு அற நிறைந்து மேவிய பெருமை இன்று எனக்கு எழி வந்து அருளி அழிதரும் மாக்கை ஒழிய செய்த ஒன் பொருள் இன்று எனக்கு எழி வந்து இருந்தனல் போற்றி அழிதரும் மாக்கை செய்தோன் போற்றி உற்றிருந்து உள்ள கழிப்போன் போற்றி ஆற்றாயில் அளந்து அலை செய்ய போற்றாக்கையை பொருத்தல் புகழே மரகதக்குவால் மாமணி பிறக்கும் மின் ஒளி கொண்ட பொன் ஒளி திகழ திசைமுகல் சென்று தேடினற்கு ஒழித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர்க்கு ஒழித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர்க்கு ஒழித்தும் மறைத்திறம் நோக்கி வருந்தினற்கு ஒழித்தும் இத்தந்திரத்தில் காண்டும் என்று இருந்தோர்க்கு அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தும் முனிவு அறநூற்றின் நனிவர கவ்வி ஆண் எனத் தோன்றி அலி எனப் பெயர்ந்து வாழுதல் பெண் என ஒழித்தும் சேண்வையின் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தொரும் போய் துற்றவை துறந்த வெற்று உயிராக்கி அருண் தவறு காட்சியுள் திருந்த ஒழித்தும் ஒன்று உண்டு இல்லை என்ற அறிவு ஒழித்தும் பண்டே பயில் தோறும் இன்றே பயில் தோறும் ஒழிக்கும் சோரணை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் ஆள் மலர்பிணையதில் தாழ்த்தலையிடுமின் சுற்றுமில் சூழ்மின் தொடர்மின் விடேன்மின் பற்றுமில் என்றவர் பற்று முற்று ஒழித்தும் தன்னேரில்லோன் தானே ஆன தன்மை என் நேர் அணையோர் கேட்க வந்து இயம்பி அறை கூவி ஆட்கொண்டு அருளி மறையோர் கோலம் காட்டி அருளலும் உலையா அன்பு என்பு உருக ஓலமிட்டு அலைகடல் திரையில் ஆர்த்து ஆர்த்து ஓங்கி தலை தடுமாறா வீண்டு புரண்டு அலறி பித்தரில் மயங்கி மத்தரில் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடற்கழிறு ஏற்ற தடப்பெரு மதத்தில் நாக அவயவம் சுவை தரு கோல் தேன் கொண்டு செய்தனன் ஏற்றார் மூதூர் எழில் நகையறியின் விழ்வித்தாங்கு அன்று அருள் பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒருத்தரும் வளாமை ஒடுக்கினன் தடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் சொல்லுவதறியேன் வாழி ஏ சொல்லுவதறியின் வாழி முறையோ சொல்லுவ கடல் நள்ளும் நீருள் அகம் ததும்ப வாக்கு இறந்து அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிட செய்தனன் கொடியேல் தழை புறம்பை தோறும் நாய் உடல் அகத்தே புறம்பு கொள்டு இந்தேள் பாய்தினன் நிரம்பிய அற்புதமான அமுத தாரைகள் அற்புதமான அமுத தாரைகள் எற்பு தூளை தோறும் எத்தினன் உருகுவது உள்ளம் கொண்டே ஓர் ஊரு செய்தாங்கு எனக்கு அள்ளூரு ஆக்கு அமைத்தனன் ஒள்ளிய கண்ணல் கனிதே தளிரன கடைமூரை என்னையும் இருப்பது ஆக்கினன் எண்ணில் கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு பராமுது ஆக்கினல் பிரமன் மா